ப்ரிசர்வ் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம் காலேஜுக்கு போட்டோம் வேலைக்கு போட்டோம் நிம்மதியா உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்க சார் அவங்களுக்கு உங்களை பிடிச்சா கல்யாணம் பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிற ஆம்பளை இல்லை சார் அவள் உணர்வை மதித்து ஒதுங்கி போகிறவன் தான் சார் ஆம்பளை